மனிதன் சந்தர்ப்பங்களை விட்டு விட்டுவிட்டு சந்தர்ப்பங்களை கை தவற விட்டுவிட்டு வருத்தப்படுவது அப்படி செய்திருக்கலாமே இப்படி நடந்திருக்கலாமே தப்பிவிட்டது அறியாமலாகிவிட்டது என்று சொல்லி ஒரு விடயம் நம்மை விட்டு கடந்து போனதற்கு பிறகு அதை நினைத்து வருத்தப்படக்கூடியவர்கள் நம்மில் அநேகமானவர்கள் குழந்தைகள் கெட்டு போனதுக்கு பிறகுதான் குழந்தைகள் வழி தவறி போனதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைகளை பற்றி அதிகமான பெற்றோர்கள் வருத்தப்படுவது இப்படி செய்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் அவர்களுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக் கொள்வார்கள் அதே போல ஒரு தலையங்கம் தான் பெற்றோர்களை நல்லடக்கம் செய்துவிட்டுத்தான் நம்மில் அநேகமானவர்கள் பெற்றோர்களுடைய நலவுகளை பற்றி பேசுவார்கள் தாய் தந்தையை மண்ணறையில் கொண்டு போய் வைத்துவிட்டு நல்லடக்கம் செய்துவிட்டு வந்து பாப்பாவை பற்றியும் உம்மாவை பற்றியும் கதைக்கக்கூடியவர்கள் நம்மை எம்மாத்திரமோ மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழும் பொழுது அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு இடைஞ்சலாக இருந்தார்கள் அவர்களை அவர்களுடைய ஒரு அழைப்பு வந்து விட்டாலும் கணிகோல் வந்து விட்டாலும் எதற்கு வந்திருக்கிறதோ தெரியாது என்று அஞ்சிய நிலையில் தான் அந்த தொலைபேசி அழைப்புக்கு கூட பதிவு செல்லக்கூடியவர்களாக நம்மில் அநேகமானவர்கள் இருந்தாலும் இருக்கிறார்கள் பெற்றோர்களை இழந்ததற்கு பிறகு அப்படி செய்திருக்கலாமே இப்படி செய்திருக்கலாமே என்று வருத்தப்படாமல் இருப்பதற்காக வேண்டு இன்றைய ஜுமா பிரசங்கத்தை அமைத்துக் கொள்கின்றேன் ஒன்றிருக்கிறது என்னுடைய தாய் தந்தை இரண்டு பேருமே வபாத் ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் எப்படிப்பட்ட துவாக்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் சல்லம்மாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னால் நான் யாரு தெரியுமா நபியை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லம்மாஹு செல்லம் அவர்களை பற்றி அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள் நான் யாரு அதுல முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆனா தாவத்து அபிக்கும் இப்ராஹிம் நான் ஏந்த வாப்பட துவா என்று சொன்னார்கள் இந்த வாப்பாவினுடைய துவாவினுடைய வெளிப்பாடுதான் நான் இந்த மாப்பா எனக்காக வேண்டி எப்பயோ துவா கேட்டு விட்டாரு சந்ததியில வரக்கூடிய ஒருவர் இப்படி இருக்கணும் என்று சொல்லி அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் அந்த துவாவுடைய வெளிப்பாடுதான் நான் என்று சொல்லி சல்லம்பாகு அறிவசலம் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லம்பாகு அறிவசல்லம் அவர்கள் தன்னை தன்னுடைய தந்தையினுடைய துவாவினுடைய வெளிப்பாடு என்று சொல்லுவதாக இருந்தால் நானும் நீங்களும் என்ன சொல்ல வேண்டும் இந்த மின்பரில் நான் இருப்பதற்கும் ஒரு முஸ்லீமாக நீங்கள் இந்த பள்ளி வாயிலில் வீட்டிருப்பதற்கும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே எங்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம் என்பதை எங்களால் மறுக்க முடியாது அவர்கள் கேட்ட துவா அவர்களுடைய ஒரு கனவு அவர்களுடைய ஒரு ஆசை எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நாங்கள் அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகளாவது பெற்றோர்களை நினைத்து இருகரமேந்தி அறுத்தத்தை விளங்கி கருத்தை புரிந்து நான் என்ன செய்கிறேன் என்ற நிலையில இருந்து அல்லாஹிடத்துல கையேந்தி அந்த பெற்றோருக்காக துவா கேளுங்க அல்லாஹ் சொல்லி தருகிறான் இப்படி துவா செய்து யார் சொல்லித்தரான் அல்லாவே சொல்லித்தரான் ஓண்ட உமக்கும் பாப்பக்கும் எப்படி துவா கேடு இந்த வார்த்தையை சொல்லி கேளு இந்த துவாவுடைய கோபத்தை பாடமாக்கிக்கொள் இதை சுஜூதுல ஓது இதை தொழுகையில ஓது இதை சகஜத்தில் ஓது தொழுகைகளுக்கு பிறகு ஓதுங்கள் அதான இடையில ஓதுங்கள் மழை பெய்யும் பொழுது ஓதுங்கள் பிரயாணியாக இருக்கும் பொழுது ஓதுங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது ஓதுங்கள் ربنا رب ارحمهما كما ربياني ربنا رب ارحمهما كما ربياني ربنا رب ارحمهما كما ربياني صغيرا வாய் நிறைய ஓதுங்கள் அழுத்தத்தை விளங்கி ஓதுங்கள் யாருமா சிறு பிராயத்தில் சின்ன காலத்தில் நான் ஒன்றும் தெரியாதவனாக இருந்தேன் எனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் எனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் எனக்காக வேண்டி அழுதவர்கள் எனக்காக வேண்டி விழித்திருந்தவர்கள் எனக்காக வேண்டி என்னுடைய அசுத்தங்களை என்னுடைய மனத்தையும் தளத்தையும் என்னுடைய அனைத்தையுமே சந்தோஷமாக சுத்தம் செய்தவர்கள் எப்படி வரணிப்பது இது எப்படி வரணிப்பது எங்களுக்காக வேண்டி விழித்தது மட்டுமல்ல எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல எங்களுக்காக வேண்டி அனைத்தையும் செய்தார்கள் எங்களை நினைத்து பெரிய கனவு கண்டார்கள் இந்த குழந்தைகள் இப்படி இருக்க வேண்டும் இந்த பிள்ளைகள் இப்படி வாழ வேண்டும் நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய குழந்தைகள் கடக்கூடாது என்று சொல்லி எல்லாம் கனவு கண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் சொல்லிய அவர்களை மண்ணறைக்குள்ளே வைத்து விட்டோம் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேறொரு சந்தர்ப்பத்தில் தலைப்போம் இன்று பேச போறது பெற்றோர்கள் வீடுகளில் இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் அல்லா சொல்லுகிறான் போறாருந்த பல இடங்களில் தன்னை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹுவை அன்றி வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் தொகை ஏகத்துவம் ஏகத்துவத்தை அம்மா சொல்லிவிட்டு சௌஹீதை சொல்லிவிட்டு ஏகத்துவத்துக்கு அடுத்தபடியாக விசாரத்தை சொல்லாமல் விசாரத்தை பற்றி பேசாமல் அடுத்ததாக சொல்லுகிறான் அல்லாஹுவை பற்றி சொல்லிவிட்டு சௌஹீதை பற்றி சொல்லிவிட்டு சௌஹீதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது பெற்றோர்களை மதிப்பது பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்துவது பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக பணிவாக நடந்து கொள்வது குரான் போதும் பொழுது பெற்றோருடைய வரலாறை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நகர்ந்து போகும்போது கண்கள் கண்ணீரை கொட்டாமல் நகர்ந்து போக முடியாது ஆனா எங்களுக்கு அது விலங்கு இல்லாத்தினால அது ஓடிக்கொண்டே போகும் தாய் தந்தை இருவரையும் உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள் என்ன எப்படியெல்லாம் அவர்களை உன்னால் திருப்திப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இருந்து அவர்களை திருப்திப்படுத்துங்கள் சொல்லுகிறார் நீங்கள் அவர்களுக்கு வழிபட வேண்டும் எதுவரைக்கும் தெரியுமா அல்லாஹுக்கு மாறு செய்ய செய்ய வேண்டும் என்று சொல்லாத வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு வழிபட வேண்டும் இதுவரைக்கும் விட்டால் அல்லாஹுக்கு அல்லாவுடைய ஏகத்துவ கொள்கைக்கு முரணாக ஏதாவது சொன்னாலே அன்றி பதா துகைகுமா அந்த விடயத்தில் அவர்களுக்கு வழிபட முடியாது அதை தவிர அதை தவிர இருக்கக்கூடிய அனைத்து கர்மங்களையும் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னால் மிக தெளிவாக துல்லியமாக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது அந்த அடிப்படையில அல்லாஹ் அஞ்சு கட்டளைகளை பிறப்பிக்கிறார் இந்த அன்பையும் பாடமாக்குங்கள் இதை வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போய் உங்களோட மனைவியுடன் இதை பண்ணுங்கள் இதை நாங்க செய்யாவிட்டால் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு இதைத்தான் செய்வார்கள் ஒரு விடயத்தை ஒரு தகப்பனாக ஒரு மகனாக இருந்து பதிவு செய்கின்றேன் பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்துக்குரிய தண்டனை மௌத்துக்கு பிறகு கிடைப்பதை விட மௌத்துக்கு முன்னாலே கிடைத்திருக்கும் அதற்கு எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை பலருடைய வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக ஓமானமாக இருந்து கொண்டே இருக்கிறோம் தொழாதவன் வாழ்க்கை கூறாக தொழாதவன் தன்னிப்பு கேட்டு விட்டார் அவனுக்கு நன்றி வாங்கி விட்டால் அல்லா திருப்தி அடைந்து விடுவான் சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்தை செய்தவர்கள் அந்த பாவத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் அந்த பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்டவர்கள் அதே பாவத்தினால் சோதிக்கப்பட்ட நிலையில் தான் அவர்களுக்கு மௌத்து வரும் என்பது அதில் அதுல ஒன்றுதான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய துரோகம் நான் ஒரு மகனாக இருந்து என்னுடைய பெற்றோருக்கு துரோகம் செய்தால் எனக்கு இருப்பது ஒரே ஒரு தாயும் தகப்பனும் மட்டும்தான் ஆனால் நான் ஐந்து பேருக்கு ஐந்து பேருக்கு தாயா தந்தையாக இருக்கிறேன் என்றிருந்தால் நான் ஒருவருக்குத்தான் துரோகம் செய்தேன் ஐந்து பேர்கள் சேர்ந்து எனக்கு துரோகம் செய்வார்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தாய் ஒரே ஒரு தகப்பன் ரெண்டு பேரு தான் என்னால் துரோகம் செய்ய முடியும் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆனா எனக்கு இருப்பது ஐந்து ஆறு குழந்தைகள் என்றிருந்தால் அந்த ஆறு பேருமாக சேர்ந்து நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ததை செய்து முடிப்பார்கள் அந்த நிலையில் தான் எங்களுக்கு மௌத்தம் வரும் என்பது நிச்சயம் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் நாடகம் நடிக்க முடியாது சிலருடைய வாழ்க்கை நாடகமாக மாறிவிட்டது வெளியில வந்து உம்ம வாப்பம் இப்படி பார்த்துக் கொள்கிறேன் அப்படி பார்த்துக் கொள்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பேசும் பொழுது பாணி வலியும் அதுக்கு அது சொல்லும் பொழுது மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தால் இன்னல்லாஹக்கான அழைக்கும் ரசீபா இன்னல்லாஹக்கான அழைக்கும் ரசீபா அல்லா சொல்லுகிறா நம்மளோட வீட்டுள்ளுக்கு ஒரு சிசிடி கேமரா ஒன்று பிக்ஸ் பண்ணி தான் இருக்கிறேன் ரசீப் என்றால் அர்த்தம் வேண்டாம் முராசபா ரசீப் வக்கீல் சொன்னால் உங்களோட வீட்டில் இருக்கிற எங்க பள்ளியில் இருக்கிற எங்க தொழில் இருக்கிற இடத்தில் இருக்கிற யாராவுக்கு சொல்றது முராக்கம் அது ரசை அது எங்களை முராக்கமா செய்து கொண்டிருக்கிறது அல்லாவே வார்த்தையை குரான் சொல்லுகிறார் நீங்க வெளியில வந்து எந்த நாடகத்தையும் நடிக்கலாம் எந்த கதையையும் சொல்லலாம் உங்களுக்கு எப்படியும் பேசலாம் ஆனா மறந்து விட வேண்டாம் உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க என்பது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அது ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது அசைவுகள் கூட வார்த்தைகள் கூட எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது செய்யாமக்கூடிய நாளையில அந்த இடம் அதற்கு சாட்சி சொல்லும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரி அல்லா பாதுகாப்பானார் அல்லா சொல்லுகிறார் முதலாவது முதலாவது சட்டம் முடியுமா எப்படி எல்லாம் அவனுடைய தாய் தந்தையை திருப்திப்படுத்த முடியுமோ எக்ஸாம் செய்ய முடியுமோ அவர்களுக்கு உபகாரம் செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் உபகாரம் செய்து அவர்களை நீ பாதுகாத்துக் கொள் அவர்களுக்கு பணிவிடை செய் அவர்களுக்கு உபகாரியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு அம்மா சொல்லுகிறார் இம்மா அந்த ரெண்டு பேர்ல ஒத்தர் வயசாளி ஆகிட்டார் அல்லது ரெண்டு பேருமே அநேகமாக உடைய பெற்றோர்கள் ஒத்தர் மௌத்தாக இருப்பாங்க ஒத்தர் தான் நெஞ்சி இருப்பாங்க அல்லது ரெண்டு பேருமே இருக்கலாம் அல்லா எங்கள நிலைமையை விளங்கி சொல்லுகிறாங்க இம்மையவன் அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் அல்லது ரெண்டு பேருமே முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் முதுமை பருவம் என்றால் என்ன அல்லா சொல்ற திருப்பிராயம் சின்ன புள்ளத்தனம் சைல்ட்ஹுட் மீண்டும் திரும்பி வந்துவிடும் உனக்கு தூவில் ஹல்க் உனக்கு சின்ன பிள்ளையாக இருந்தோம் அதே சின்ன பிள்ளைத்தனம் மீண்டும் வந்துவிடும் அந்த சின்ன பிள்ளையாக ஆனதுக்கு பிறகு அம்மா சொல்கிறான் உங்களோட சொந்த மகனை உங்களோட சொந்த குழந்தைய உங்களோட சொந்த மகளை நீங்க எப்படி நடத்தாக்குறீங்களோ அதை விடவும் அன்பாக அதை விடவும் இரக்கமாக அதை விடவும் பணிவாக அதை விடவும் கருணையாக உங்களுடைய பெற்றோரை நீங்கள் நடத்துங்கள் அல்லா சொல்லுகிறாங்க என்று கூட சொல்லலாம் சொல்லலாம் பூராக தொழலாம் வாழ்க்கை பூராக நலவு செய்யலாம் எனக்கு உங்களுக்கு முன்னால எங்களோட வாப்பா எங்களோட உப்பா கொஞ்சம் வயசுல வயசுல கூடிட்டாங்க ஒரு சபையில நாலு பேருக்கு இடத்துல கொஞ்சம் ஏதோ சின்ன புள்ள தரத்தில் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்க நான் உருக்கி பார்க்கிற பார்வைக்கு அது பிரம்மத்துடைய பார்வையில் அதாவுடைய பார்வை அதாவுடைய பார்வை அம்மா சொல்றாங்க உப்பு தீ என்று கூட சொல்லிடுவாங்க பாப்பா உமா செய்வாங்களா அதை பொறுத்து கொள்ளுங்கள் அதை சகித்துக் கொள்ளுங்கள் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் எந்த மாப்பா எந்த உமா விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்க முடியாது அவர்களுடைய வயசு தொண்ணூறு வயசு எண்பது சின்ன பிள்ளையாக மாறிவிட்டார்கள் ஏதோ வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போனோம் போகக்குள்ள அங்க வீட்டுல ஏதோ கொண்டு வந்து வச்சு திட்டாங்க சாப்பிடுறதுக்கு அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பிடுவது போல எங்களோட வயசுல மூத்த மாப்பாம எடுத்து சாப்பிட்டு எந்த ஒரு வார்த்தையையும் தீ என்றும் சொல்ல வேண்டாம் வார்த்தைகளை கொண்டு அவர்களை தீண்ட வேண்டாம் வார்த்தைகளை கொண்டு அவர்களை திருத்த வேண்டாம் எப்படி எப்படி அடுத்தது சொல்லுகிறான் வலா தன்ஹர்ஹுமா வலா தன்ஹர்ஹுமா அந்த ரெண்டு பேரையும் உங்களோட வீட்டை விட்டு வெளியே போட்டு விட வேண்டும் இன்றைக்கு எல்டர்ஸ் ஹோம்ல வாழக்கூடிய பெற்றோருடைய நிலைமை எப்படி இருக்கும் அந்த ரெண்டு பேரையும் உங்களோட வீட்டை விட்டு வெளியே போட்டு விட வேண்டாம் மனைவி சொல்லுகிறார் ஒன்றோ இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டும் அதோட வாப்பா உண்மை இருக்க வேண்டும் யாரும் வேண்டும் என்பதை நீங்க முடிவு செய்வோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு தேவை கிடையாது அப்படிப்பட்ட மனைவிடத்தில் இந்த புள்ள வளரவும் கூடாது அப்படிப்பட்ட மனைவிடத்தில் இந்த குழந்தைகள் வளர்ந்தால் அதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கும் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் மனைவி சொல்லலாம் என்ன சொல்லுவாள் சில சந்தர்ப்பங்கள்ல மனைவி அல்ல கணவனும் சொல்லுகிறாரு இந்த மனைவியில வீட்டுல வாழக்கூடிய கணவன் இந்த வீட்டில் ஒன்றோ நாலு கோணம் அல்லது ஒரு உமாப்பை கோணம் யாரு என்ற நீ முடிவு செய்ய சொல்லி சொல்லக்கூடிய கணவனும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்றைக்கு அப்ப என்ன செய்ய நீங்களும் நானும் யோசிக்கேனும் எந்த உமா பாப்பா பாஸ் அவங்க கடந்த காலம் என்ன வளர்த்துட்டாங்க என்னையும் என்ற குழந்தைகளையும் வளர்க்க வந்திருப்பவர் என்னுடைய மனைவி என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் பராமரித்து இருக்கிறவர் என்னுடைய கணவன் அதனால உமா பாப்பா வெளியே போட்டுட்டு அவர்களை எங்கேயாவது செட்டில் பண்ணிட்டு அவர்களை எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் விட்டு நான் எங்களை வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருப்போம் என்று சொல்லி நீங்க கனவு காட்டீங்கள் அந்த கனவு ஒரு நாளும் நினைவாக மாட்டாது எது எதை நீங்கள் செய்வீர்களோ அது நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு திருப்பி கிடைத்து நடந்துகிறார் அவர்களை நீங்கள் வெளியே தள்ளிவிட வேண்டாம் இந்த ஆயத்துக்கு வழக்கு சொல்லக்கூடிய சொல்றாங்க சில சந்தர்ப்பங்கள்ல சில ஆட்கள் கேட்பாங்க எங்க அவங்களோட உண்மை வாப்ப எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா இவர் பெருமையா சொல்லுவார் உம்ம வாப்ப என்னோட இருக்கிறார் என்று சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க அப்படி சொல்ல வானம் அதுவும் அதபு குறைஞ்ச வார்த்தை உங்களோட உண்மை வாப்ப உங்களோட இல்ல நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் எந்த உண்மை நான் இருக்கிறேன் என் உமாவோட பாப்போட நான் இருக்கிறேன் என் உண்மை வாப்ப என்னோட இல்லை ஏன் உங்களுடைய வார்த்தையோட நான் இருக்கிறேன் என்று சொல்லு அதுவும் சொல்லி தந்த மார்க்கம் பண்பாட்டை சொல்லி தந்த மார்க்கம் மூணாவது அல்லா சொல்லுகிறான் வல பகுல்லகுமா இறக்கமா பேசுங்கள் இறக்கமா பேசுங்கள் உங்களோட மாப்ப யாராக இருக்கேனும் உங்களோட மாப்ப ஒரு சிலை வணங்கி வாப்பாட்ட பக்தி பார்த்த எல்லா பாவம் இருக்குது நீங்க ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறீங்க அப்படி இருந்தாலும் பாப்பாவோடைய கலைகளுக்கு பேச இயலாது இப்ராஹிம் அலை சலாத்துலாம் வாழ்ந்து காட்டினார்கள் வாப்பா ஒரு சிலை வணங்கி வாப்பா மகனுக்கு எதிராக செயல்படுகிறாரே வாப்பா மகனுக்கு எதிராக கல்லடித்தார் மகனை கொலை செய்ய கல்லடித்து யுமன்னக்க வாப்ப மகனுக்கு எதிராக கல்லடிக்கிறாரு அப்படி இருந்தும் பாப்பாவை பார்த்து மகன் சொன்ன வார்த்தை தெரியுமா அன்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் இறக்கத்துக்கும் உடைய ஏந்த மாப்பாவே மாப்பான்னு சொல்லவும் இல்லை ஏந்த மாப்பா ஏந்த மாப்பா இன்னைக்கு மருந்துக்கு போகணும் அப்படியா ஓமே யாரு டாக்டர் என்ன மருந்து எடுக்கணும் இல்ல இந்த நாளும் மருந்து மருந்து நின்ன நான் சாத்தியபரமா வச்சிருக்கிறேன் என்ன மருந்து மருந்து பாமசிக்கு வைத்துக் கொண்டே இருக்கணுமா உள்ளகுமா கௌரன் அவன் அப்படித்தான் சொல்லுவாங்க மருந்துக்கு புகோணம் பாவத்துக்கு புகோணம் அந்த புகோணம் அதை செய்யணும் இதை செய்யணும் சின்ன பிள்ளைகள் பேசுவது கூட பேசுவாங்க அம்மா சொல்றாங்க கௌரன் கரீமா இறக்கமா சொல்லுங்க பாப்பா நேற்று மருந்து வாங்கினோம் இந்த மருந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதில்லை இந்த மருந்து அவ்வளவு இல்ல இந்த மருந்தை குடிச்சா சளி கட்டுறது பாப்பா உங்களுக்கு தெரியாம நீங்க மருந்த குடிக்கிறீங்க இது அவ்வளவு நல்லது இல்ல நாங்க வாரக்கிழமை போமே அன்புக்குரிய நண்பர்களே அந்த ரெண்டு சொல்றாங்க இறக்கத்தினுடைய இறக்கைகளை விரித்து பேசுங்கள் எனக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பத்தில் சொன்ன உப்பின் சொல்லவும் வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே வேண்டாம் பேசக்குள்ள இறக்கமா பேசுங்கள் மறுவ சொல்கிறான் அடுத்த சொல்கிறான் கருணையுடைய இறக்கைகளை விரித்து பேசுங்கள் அல்லா சொல்லிவிட்டு கடைசியா சொல்லுகிறான் நீ சொல்லி என்னிடத்தில் துவா செய்து உன் உம்மத்து மாதம் இப்படி துவா செய்து ரொப்பனாயா அல்லா என்ற சின்ன காலத்துல எந்த திருப்பிராயத்துல எங்க வாப்பா என்னை அரவணைத்தார்களோ என்னை எப்படி வளர்த்தெடுத்தார்களோ என்னை எப்படி இறக்கம் காட்டினார்களோ எனக்கு எப்படி தருமையா செய்தார்களோ அதே போல யாழ்லா எங்க உப்பக்கும் பாப்பத்தில் இறக்கம் காட்டினு சொல்லி நீ எதிர்த்து துவா கேளு என்று சொல்லி அல்லாஹ் சுபானதுல அன்புக்குரிய நண்பர்களே ரெண்டே ரெண்டு ஹதீச மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா சரிசல்லாஹு மதீனா உணவுனால் இருக்கிறாங்க நபிய போய் பார்த்துட்டா அது ஒரு பெரிய ஒரு சாத பாக்கியம் நபி இருக்கிறாங்க அவங்கள கண்டு அவங்கள பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு விவாதத்து அதோட பெரிய அல்லா ஒரு மனிதர் அவருக்கு ஒரு கொண்டு வந்திருக்கிற இஸ்லாம் இது விசுவாசம் மதீனாவுக்கு போகணும் நபிய பார்க்கணும் நபிய தியானத்தை செய்யணும் ஆசை வந்துட்டு போறதுக்கு ஆயத்தமாகிறாரு ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனை இஷ்டத்தை கல்வம் எல்லாத்துக்கும் நீங்க மார்க்கத்துல பத்துவா கேட்க தேவையில்ல உங்களோட உள்ளத்துல கேளுங்க பத்துவா அவரோட உள்ள சரியாக தீர்த்து தரும் அவர் இருக்காரு நதியை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன் அம்மாவை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன் நதியை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன் இப்ப அந்த நதியை பார்க்க போகணும் மதீனாவுக்கு போகணும் மதீனாவுடைய வண்ண பார்க்கணும் ஆனா எங்க உண்மை தனிச்சிடுவாவே என் உமக்கு யாரும் இல்லையே என் உண்மை ஒரு நோயாளியாக இருக்கிறாளே என் உமாவை கொண்டே இந்த மொத்தத்துல கொடுத்துட்டு போறது சரியில்லையே என் உமாவை கொண்டே எழுத கோவில போட்டுட்டு போறது சரியில்லையே இவர் முடிவு செஞ்சாருங்க தெரியுமா இல்ல எந்த உண்மைக்கு சிதுவத்தை செய்ய போறேன் எந்த உண்மைக்கு பணிவிட செய்ய போறேன் எந்த உண்மட ஜீவிய காலத்துக்கு பிறகுதான் மதீனா மனோபராவுக்கு போவேன் அதுல பிரசூல்லா இருந்தா சந்திப்பேன் இல்லாவிட்டால் அதுல பிரசூல்லா தமிழை சந்திக்கிறதுக்குரிய சாத்தியம் எனக்கு கிடைக்காவிட்டால் அதை நான் பொறுத்துக் கொள்வேன் ஆனா எங்க தாயினுடைய சிறுவத்தை என்னால பொறுக்க முடியாது அதை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி முடிவு செய்து போகல மதியம் மதீனாவுக்கு போகல இதுக்கிடையில சொல்ல மௌத்தாகிட்டாங்க ஆனா மௌத்தாகும் போது சும்மா மௌத்தாக இல்லை அல்லாஹ் இந்த ஆமிர் அல் அருணி என்பவருடைய இந்த செயல்பாட்டை அம்மா நபிக்கு அறிவித்து கொடுத்தான் இப்படி வந்திருக்கிறார் உங்களை சந்திப்பதை விடவும் உங்களை சந்திப்பதை விடவும் தன்னுடைய தாய்க்கு சிறுமத்து செய்வதை தன்னுடைய தாய்க்கு தனிவிடை செய்வதை மேலாக பார்த்தவர் அவரே இந்த காலத்தில் வரமாட்டாரே அவர் வருவார் என்பதையுமா தெரியுமா இன்னும் உமருடைய ஆட்சி காலத்தில் வருவார் என்ற செய்தியை சல்லம்பாகு அலுவலகம் அல்ல அறிவித்துக் கொடுத்தார் மரணப்படுக்கையில் அழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சல்லம்பாகு அலுவலம் அதுல உமர கூப்பிட்டு சொன்னாங்க உங்களோட காலத்துல அதாவது யமன் நாட்டிலிருந்து வருவாரு அவருடைய அடையாளம் இப்படி அவருக்கு இப்படி இருக்கிறதெல்லாம் சொல்லி அடையாளங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து சொன்னாரு உமர் அவர் வந்தா அவரை நீங்க சந்தித்தா என்ன நீங்க செய்யலாம் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக அவரை கண்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும் உங்களோட பாவ மன்னிப்புக்கு அவருக்கு துவா செய்ய உங்களோட பாவ மன்னிப்புக்கு நீங்க அவருக்கு துவா செய்ய சொல்லுங்க உமர் யாரு அவர் உமராவுக்கு போகக்குள்ள நல்லதாக சொல்றாங்க உமரை பார்த்து உமர் உங்களோட துவாவில் என்னையும் சேர்த்துக்கும் போடுறாங்க உமருக்கு சொல்றாங்க உமட துவாவில என்ன சேர்த்துக்கும் போது ஆனா உமருக்கு சொல்றாங்க எந்த மவுத்துக்கு பிறகு ஒரு காலம் வரும் உங்களோட காலத்தில் உபயசு ஆமின் என்பவர் வருவாரு அவர் வந்தா அவரிடத்துல நீங்க சொல்லுங்கோ உங்களோட பாவ மன்னிப்புக்கு அவனுக்கு துவா கேட்கும் ஏன் தெரியுமா காரணம் அவர் அவருடைய உம்மட துவாவை பெற்றுக் கொண்டவர் தாய்க்கு செய்தவர் தாயினுடைய ஹிதமத்து செய்தவர் என்னை சந்திப்பதை விடவும் மதீனா உணவராவை வந்து பார்ப்பதை விடவும் தாயை பார்த்து தாய்க்கு ஹிதமத்து செய்வது மேலானது என்று பார்த்ததின் காரணமாக அல்ல அவருக்கு கொடுத்த கண்ணியம் இது இதை முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்ற கேட்டுக்கோ இந்த சோசியல் மீடியாவிலையும் இந்த இன்டர்நெட்டையும் நாங்கள் மூழ்கி போயிருக்கிறோம் எங்களுக்கு யாரும் கூப்பிட்டாலும் கேட்கவில்லை நாங்க அதிலே லைட்டு போயிட்டோம் அப்படிப்பட்ட சபாவில பதிவு செய்வேன் என்று சொல்லி இதுவும் சாலையில பதிவான அதிர் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட அதிர் இந்த அதிச படி நண்புக்குரியவர்களே சல்லல்லாஹ் சொல்லி தராங்க ஒரு துரைஜ் ஒரு வணக்க வணக்கசாலி ஒரு ஒரு வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடியவரே ஒரு நாள் உம்மா வந்து கூப்பிடுறா துரைஜ் என்று சொல்லி உம்மா உமா கூப்பிடக்குள்ள மகனுக்கு கேட்குது எங்க உமா வந்திருக்கிறாருன்னு கேட்குது ஆனா அவரு டிவி பார்த்து கொண்டிருக்க இல்ல வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்து கொண்டிருக்க இல்ல அவர் தொழுது கொண்டிருக்கிறாரு தொழுது இல்ல தொழுது கொண்டிருக்கிறாரு உமா கூப்பிடுறா உமா மகான் ஜுரைஜ் என்று சொல்லி அந்த ஜுரை உள்ளத்துல சொல்றாரு சலாத்தி வங்கி எங்க உமா என்ன கூப்பிடுறா நான் தொழுது கொண்டிருக்கிறேன் தொழுகைய விட்டா உண்மை இல்ல உங்க தொழுகை உமாவோட உங்க உமாவோட எப்படி பேசினா தொழுகை இல்ல தொழுது கொண்டிருந்தா உண்மை இல்ல என்ன செய்யன்னு சொல்லி கொண்டு உண்மவை பத்தி தர உண்மவை பத்தி அழைத்துக் கொள்ள இல்ல தொழுகையிலே எழுதியிருந்தாங்க உமா எதிர்பார்த்து பார்த்திருந்தா மகன் தொழுகையை முடிக்கிறான் இல்ல போயிருந்தாங்க ரெண்டாவது நாள் மகனை பார்க்க வந்தா மகன் தொழுது கொண்டிருக்கிறார் சதா தீவ உம்மி எங்க உமா எங்க தொழுகை அவர் தொழுகிய உடல்ல தொழுது கொண்டே இருந்தாரு உமா வந்து பார்த்து மூணாவது நாள் உமா அதே மாதிரி வந்தா மகன் தொழுகையில உமா பதுவா செய்ய இல்ல ஆனா ஆத்திரத்துல அவ அவ தெரியாம அவ அறியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னா மகான் துரை இதுக்கு பிறகு ஓண்ட முகத்துல உண்ட உண்மை முழிக்க மாட்டா இருக்க பிறகு உண்ட முகத்துல முழிக்கக்கூடிய பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களாக தவிர்ப்பாங்க நீ விபச்சாரம் செய்வா என்று சொல்ல இல்ல நீ தினா செய்வா என்று சொல்ல இல்ல அவன் ஆத்திரத்தில் சொன்ன ஓண்ட உண்மை உன்னை பார்க்க வந்தோம் நீ எதற்கு டைம் தராம தொழுது கொண்டிருக்கிறாய் இதுக்கு பிறகு ஓண்ட உண்மை உனக்கு தவந்தே இன்னொரு முறை அவட முகத்தை காட்ட மாட்டா ஓண்ட முகத்தை ஓண்ட முகத்துல முடிக்கிறவன் இதுக்கு பிறகு பெண்கள் கூட வினாவும் செய்யக்கூடிய பெண்களாகத்தான் இருப்பாங்க ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் ரியாது சாலையில பிறப்புங்கோ தயவு செஞ்சு சொல்றது பிறப்புங்கோ இந்த ஹதீச வீட்டுல வாசிங்கோ பிள்ளைகளை வச்சுக்கொண்டு வாசிங்கோ அம்மா எப்படி அந்த ஜுரைஜ சோதித்தான் என்று சொல்லி அந்த ஜுரைஜ் அம்மா எப்படி சோதித்தான் எப்படி கேவலப்படுத்தினான் அதற்கு பிறகு அல்லா எப்படி இந்த அதிசுக்கு தலையங்கப்பட்டிருக்கிறாங்க சுண்ணத்தான தொழுகைகளை விடவும் தாயினுடைய தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்வது கடமை என்று அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே இந்த வலியுறுத்தம் அறிவோம் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா உண்மையோர் இல்லங்கள் கட்டுவது ஆகக்கூடிய பெற்றோருக்கு சொல்லுகிறேன் தயவு செஞ்சு முதியோர் இல்லங்கள்ல வாழக்கூடிய பெற்றோர்களை பார்த்து சொல்றேன் உங்களோட புள்ள உங்களுக்கு துரோகம் செய்ய இல்ல நீங்க துரோகம் செய்யக்கூடிய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறீங்க உங்களோட வீட்டுல நீங்க தனி இருக்கிறீங்க உங்களோட மகன் ஒத்தர் ஸ்வீட்ல ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு பரிஸ்ல ஒருத்தர் வந்து நியூசிலாந்துல ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவுல நீங்க அந்த பிள்ளைகளுக்கு துரோகம் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்ய இல்லை அந்த பிள்ளைகளுக்கு துரோகம் செஞ்சுட்டீங்க நீங்க அவங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுத்தீங்க ஆனா வேல்யூஸ் கொடுக்க இல்லை வேல்யூஸை கொடுக்க அந்த பிள்ளைக்கு தள்ளி அந்த பிள்ளைக்கு ஜாப் அந்த பிள்ளைக்கு ப்ரொபஷனலிசம் அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்யணும் என்று சொல்லி உள்ள சொத்தெல்லாம் விட்டு பிள்ளைகளை படிக்க வச்சீங்க அல்லாவுடைய வீண மறந்தீங்க அதுக்கு அல்லா தந்த சென்டென்ஸ் தான் இது என்பதையும் விட வேண்டாம் நீங்க அன்பா சொல்றேன் பெற்றோர்களை உங்களுக்கு சொல்றேன் லீவு காலம் பாடசாலைகள் விடுமுறை காலம் குறைஞ்சபட்சம் இந்த யாவது சுபகுடைய தொழுகை உங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டு சுபகுடைய கொள்கைக்கு அந்த பாக்கியம் இல்லை நீங்க பள்ளிகளுக்கு பேசி பாருங்க பார்ப்போம் அந்த பள்ளியில் இருபத்தஞ்சு வயசுக்கு குறைஞ்ச பிள்ளை எத்தனை பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் பள்ளியில எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு சுபகு தொலைவார முழு பேரும் யாரு தெரியுமா எல்லாரும் ஆல் பாய்ஸ் பழையாக்கள் மிக இறக்கமாக சொல்லுகிறேன் உங்களோட குழந்தைகள் உங்களோட எல்டர் ஹோம்லையும் முதியோர் இல்லங்கள்ல போட்டு வளர்ப்பாங்க நிச்சயம் என்ன தெரியுமா இன்றைக்கு நீங்க புள்ள வளர்க்கிற முறையில புள்ள வளர்ப்பாங்க உங்களோட பிள்ளைக்கு வலிவு தெரியாது உங்களோட பிள்ளைக்கு குவாலிட்டி அறிவிக்கேஷன் குவாலிட்டி அறிவிக்கேஷனுக்கு எதையும் நீங்க செய்ய தயார் ஆனால் வலிவு செங்க பயிர்ந்து வலிவு செங்க விரும்பியங்க நீங்க அது அது எங்க கடன் வாங்கி லோன் எடுத்து எப்படி சார் என்ன சார் அங்க அங்க நினைக்கிற உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்கலாம் ஆனா நீங்க கிடைச்சது வெல்யூ அல்ல குவாலிட்டி குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும் ஆனா வெல்யூ இல்லாமல் பேசுகிறோம் பாப்பவும் அவையும் வீட்டுல வளர்க்கிற நாயக்கோட பார்ப்பாங்க இது இலங்கை நாட்டுல எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது எத்தனையோ சரத்திரங்கள் இருக்கிறது எத்தனையோ ஜெட்மெண்ட் இருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே மிக இறக்கமாக சொல்லுகிறேன் பெற்றோர்களுடைய விடயத்தில் யாரும் துரோகம் செய்துவிட வேண்டாம் பெற்றோர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோருடைய துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைக்கு அசருக்கு முன்னாலேயே உம்மா வாப்பா யாரோட உச்சினோடு இருக்கிறாங்களோ அவர்களோடு ஒரு கோலெடுத்து ஒரு கரைத்து நம்ம எனக்கு துவா செய்வோம் ஏந்த பாவ மன்னிப்புக்கு நீங்க துவா செய்வோம் நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லி உமாட்ட வாப்பாட்ட ரெண்டு வாரத்தை பேசிட்டு அவருடைய தொழுகையை தொழுது பாருங்க பார்ப்போம் அந்த தொழுகையில் உள்ள இன்பம் வேற இன்பம் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீவாக்குவானாக சோதை செய்வானாக யாழ்லாவுடைய பெற்றோருடைய அவர்களை பிரகாசமாக்கி وصلى الله تعالى وسلم على النبي الأمي وآله وصحبه وسلم